ரிபுகீதை இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் சன்மாத்திர ஸ்வரூப நிதித்தியாசம் உரைக்கும் அத்தியாயம் ஒரு காலும் ஒரு பொருளும் உண்மை இல்லை என காண்பதெல்லாம் சுத்த பொய்யே தற்காதிமானமுடன் ஆயும் காலை தயங்கிய அப்பொய்யும் அதிஷ்டானமேயாம் அர்க்காதி சோதிக்கும் ஜோதியான அதிஷ்டான பரபிரம்மம் ஒன்றே உண்மை ரிக்காதி மறைமுடிகள் அனைத்தும் சொல்லும் இயல்பிதுவே என்பதனை இங்கு சொல்வாம் இப்பொருளை கேட்டுணர்வோனுடனே முக்தி இசைந்திடுவர் இதிலிறையும் ஐயம் இல்லை சிற்பொருளில் கற்பிதமாய் தோன்றா நின்ற ஜகத்துக்கு சதசத்தை என்றும் இல்லை அற்பமில்லாதிஷ்டான சத்தை தானே ஆரோப சக்தையென தோற்றலாகும் கற்பிதமார் சத்தையதை ஆயும் காலை களங்கமிலா அதிஷ்டான சத்தையேயாம் அத்வைத்த பரத்துக்கே சுபாவ சத்தை அழியாமல் இருப்பதனால் அதுவே சத்தாம் இத்வைத்த ஜகத்துக்கு சுபாவ சத்தை இலாமையினால் இவையாவும் மித்தியேயாம் மித்திய என காண்பதுவும் ஆயும் காலை மேவமதிஷ்டான மேவுமதிஷ்டானபரபிரம்மம் தானாம் நித்தியமாய் நிகழ்த்திய அப்பிரம்மம் தானே நிர்மலமா நின்னுடைய நிஜஸ்வரூபம் கற்பிதமாம் சர்ப்பத்தின் சத்தை தன்னை களங்கமர சோதிக்கில் அந்த சத்தை சர்ப்பமதின் அதிஷ்டான வடிவாம் ரஜ்ஜு சத்தையலார் சர்ப்பத்தின் சத்தை என்றே அப்படியே ஆயும் கால் ஜகத்தின் சத்தை அதிஷ்டான பிரம்மத்தின் சத்தை ஏயாம் எப்பொழுதும் சத்தாம பிரம்மம் தானே இருமையிலா நின்னுடைய நிஜஸ்வரூபம் நின்னிடையில் கல்பிதமாய் கனவின் கண்ணே நிகழ்வுற்ற ஜகத்துக்கு நினது சத்தை தன்னையலால் சோதிக்கில் சுவாவசத்தை தான் அணுவம் இல்லாதது போல் நனவின் கண்ணே உன்னிடையில் கல்பிதமாய் ஒளிரா நின்ற உலகுக்கும் சுதசத்தை இல்லாமையாலே அந்நியமில் சத்தான பிரம்மம் தானே அவ்விதமான நின்னுடைய நிஜ சொரூபம் பொறிகள் என உயிர்கள் என்ன தியங்கியிடும் மனதென்ன புத்தி என்ன ஆகும் அகங்காரம் என சித்தம் என்ன அதன் மூலாம் ஞானம் என்ன இவை அனைத்தும் பாகமுற உளவென்னும் பலவாம்சத்தை பார்த்திடிலோர் பரபிரம்ம சத்தையேயாம் ஏகபர சத்தாம பிரம்மம் தானே எப்போதும் நின்னுடைய நிஜ சொரூபம் பூத்தமென பௌத்திகமாம் பேத்தமென்ன புலன்களென புஜிக்கின்ற போக்தாவென்ன வேதம் என்ன ஸ்மிருதி என்ன நூல்கள் என்ன விதி என்ன நிஷேதம் என்ன விதிப்போன் என்ன பேதமுறும் போகம் என்ன மோட்சம் என்ன பிறங்கிய இப்பேதமெல்லாம் சுத்த பொய்யே ஆதியிலா பரபிரம்மம் ஒன்றே உண்மை அதுதானே நின்னுடைய நிஜஸ்வரூபம் பலவிதமாம் ஜாதி என்ன நீதி என்ன பகுப்புற்ற ஆசிரம பேதம் என்ன சலனமுறும் கர்மமென கர்த்தாவென்ன சாதிக்கும் பலன் என்ன சதசத்தென்ன கலனமுறும் காட்சி என காண்போன் என்ன கருதிய இப்பேதமெல்லாம் சுத்த பொய்யே அலைவு பெறா பரபிரம்மம் ஒன்றே உண்மை அதுதானே நின்னுடைய நிஜ சொரூபம் பெருமை மிகும் ஸ்தலம் என்ன தீர்த்தம் என்ன பிறங்கியிடும் தெய்வம் என்ன சேவை என்ன மறுவியிடும் தர்மம் என்ன பாபம் என்ன மற்றுண்ணும் ஸ்வர்க்கம் என்ன நரகம் என்ன இருமையென ஒருமையென நானாவென்ன இது முதலாம் பேதமெல்லாம் சுத்த பொய்யே அருவமதாம் பரபிரம்மம் ஒன்றே உண்மை அதுதானே நின்னுடைய நிஜஸ்வரூபம் பாகமுரகத்துணரும் அகம் விருத்தி பலவிதமாய் புறத்துணரும் ஹிதம் விருத்தி தேகமுதல் நான் என்னும் துவைத்த விருத்தி திகசாட்சி நான் என்னும் சாட்சி விருத்தி ஏகபர நான் என்னும் அகண்ட விருத்தி இவ்விதமாம் விற்த்தியெல்லாம் சுத்த பொய்யே ஆகுமொரு விற்த்தியுமில் பரமே உண்மை அதுதானே நின்னுடைய நிஜ சொரூபம் அமலமிலா அஜானம் மனதின் தர்மம் ஆத்மாவின் விஜானம் மனதின் தர்மம் அமர்மருவும் பவபந்தம் மனதின் தர்மம் மாசற்ற மோட்ச நிலை மனதின் தர்மம் அமர்மனதே இல்லாமையினால் அவற்றின் தர்மம் ஆகின அஜான முதல் இருப்பதெங்கே சமமதுவாம் பரபிரம்மம் ஒன்றே உண்மை சந்ததமும் அதுவே நின் நிஜஸ்வரூபம் சாந்தி முதற் சாதனமும் மனதின் தர்மம் சாதிக்கும் ஷவணமும் மனதின் தர்மம் ஆந்தரமா மனநமுமே மனதின் தர்மம் அங்குற்ற தியானாதி மனதின் தர்மம் ஏந்தியிடும் மனதுருவே இல்லாமையாலே இதன் தர்மம் எனும் இவைகள் இருப்பதெங்கே சாந்தமதாம் பரபிரம்மம் ஒன்றே உண்மை சந்ததமும் அதுவே நிஜஸ்வரூபம் காணலிடை கற்பிதமாம் பேய்தேர் போலும் கனவினிடை கற்பிதமாம் உலகே போலும் ஞானகனமான பர பிரம்மத்தின் கண் ஞாலமெல்லாம் கற்பிதமாய் தோற்றலாலே ஆன இவை அதிஷ்டான பிரம்மம் அல்லாது அந்நியமாய் தோன்றுவது சுத்த பொய்யே ஈனமிலா பரபிரம்மம் ஒன்றே உண்மை எப்போதும் அதுவே நிஜ சொரூபம் உலகும் பொய் உடலும் பொய் உயிரும் பொய்யே உடலினிடையுற்ற பல கரணம் பொய்யே மலமும் பொய் மயலும் பொய் மனதும் பொய்யே மனோமயமாய் தோன்றியவை யாவும் பொய்யே நிலமும் பொய் ஜலமும் பொய் அனலும் பொய்யே நிலை மறுவா காற்றும் பொய் விண்ணும் பொய்யே சலனமுரா பரபிரம்மம் ஒன்றே உண்மை சந்ததமும் அதுவே நிஜ சொரூபம் மனது முதல் ஒரு நான்கு கரணமாக மறுவியிடும் அத்தியாத்ம வடிவும் பொய்யே பிணையவையின் விஷயமெனும் சங்கல்பாதி வேதமதாம் மதிபூத்த வடிவும் பொய்யே இனி அவையின் அதிஷ்டான தெய்வம் என்னும் இந்து முதல் அதி தெய்வ வடிவும் பொய்யே அந்யமிலா பரபிரம்மம் ஒன்றே உண்மை அனவரதம் அதுவே நின் நிஜ சொரூபம் அறிவு பெறும் சோஸ்திரமே முதலாய் தோன்றும் ஐம்பொறியாம் அத்தியாத்ம வடிவம் பொய்யே அறியும் அதன் விஷயமெனும் சத்தமாதி ஐம்புலனாம் அதிபூத்த வடிவும் பொய்யே செரியும் அதன் அதிஷ்டான தெய்வம் என்னும் திக்கு முதல் அதி தெய்வ வடிவும் பொய்யே சிறிதிலதாம் பரபிரம்மம் ஒன்றே உண்மை சின்மயமாம் அதுவே நின் நிஜ சொரூபம் கர்மமுறும் வாக்கு முதல் கருவி ஐந்தாய் காண்கின்ற அத்தியாத்ம வடிவும் பொய்யே மறுவும் அதன் விஷயமெனும் வசனமாதி வகுப்பதுவாம் அதிபூத வடிவும் பொய்யே கருதுமதன்னதிஷ்டான தெய்வம் என்னும் கணன் முதலாம் அதி தெய்வ வடிவும் பொய்யே நிர்மலமாம் பரபிரம்மம் ஒன்றே உண்மை நிரந்தரமாம் அதுவே நின்னிஜ சொரூபம் பன்னியவாரத்தியாத்ம மதிபூதங்கள் பகுப்புற்ற அதிதெய்வம் அனைத்தும் பொய்யே அந்நிய நித்தா நித்திய விவேகமாதி மாசற்ற சாதனமும் சுத்த பொய்யே தன்யமாசிரியன் சகவாசாதி தகைமை மிகும் சர்ச்சரிதம் அனைத்தும் பொய்யே அந்நியமில் பரபிரம்மம் ஒன்றே உண்மை அகண்டமதாம் அதுவே நின்னிஜ சொரூபம் முக்தியுற வேண்டுமென இச்சை செய்தன் மோக்ஷத்தின் பொருட்டே தன்னுயிர் தரித்தல் பக்தியுடன் நன்றாக விசாரம் செய்தல் பாங்காக பரபிரம்ம ஞானம் எய்தல் இத்வைத்த ஜகத்தையெல்லாம் அறமறத்தல் இத்தனையும் பரமார்த்த தசையில் பொய்யே அத்வைத பரபிரம்மம் ஒன்றே உண்மை அதுவே நீ அணுவுமிதில் ஐயம் இல்லை வீதலுரா சாதனமோர் நான்கும் உற்றோன் விசாரத்தில் அதிகாரியானோன் என்னல் பேதமுரா ஜீவபர ஐக்கியம் தானே பேசியிடும் நூலுக்கு விஷயம் என்னல் போதமறை முடிவிற்கும் பிரம்மத்திற்கும் போதக போத்திய பாவ பந்தம் என்னல் ஏதமுறும் அஜானம் அனைத்தும் நீங்கி எப்போதும் சுகிப்பதுவே பலமாமென்னல் இது முதற் பலவிதமாய் பகுத்தங்கே இயம்பியதாம் எப்பொருளும் சுத்த பொய்யே பேதமுறும் இவற்றையெல்லாம் பகுத்தங்கே பேசியிடும் சொலபுகளும் சுத்த பொய்யே மாதவனே அப்பொய்யும் மாயும் காலை அதிஷ்டான பர பிரம்மம் தானாம் ஆதலினால் அகண்ட பர பிரம்மம் தானே அனவரதம் மகமென்றும் நிதித்யாசிப்பாய் மிக மிகவும் சத்தத்தை விரும்பி சொல்லல் மிக வாக்கின் துக்கத்து கேதுவாகும் புகழ் பலவாம் சத்தத்தை பறிந்து கேட்டல் பொருந்து மனோமயக்கத்துக்கேதுவாகும் அர்த்தத்தை விசாரம் செய்தல் விவித மனோ துக்கத்துக்கேதுவாகும் தகுமகனே ஆதலினால் அனைத்தும் தள்ளி தர்பிரம்மம் தானனவே நிதித்தியாசிப்பாய் உத்தமமாம் புத்தியுறும் புருஷர் முன்பிங்கு உற்றுணரத்தகு பொருளை ஓர்த்துணர்ந்து சத்தியமாமப் பொருளின் சாட்சா்காரம் சாரணி தித்தியாசத்தை செய்ய வேண்டும் மெத்தவுமே நிதித்தியாசம் விரோதமாக மேவிய நூல் விசாரணையால் காலம் தள்ள இத்தனையும் குறியதன்றென்று இவ்விதமாய் முடி இயம்புதன்றோ புரையறவே உணர்பொருளை உணர்ந்த பின்னர் பூரணமாம் அப்பொருளின் சாட்சாத்கார மறுவீட நிதித்தியாசம் செய்வதல்லால் மற்றிரையும் நூல் வழியே செல்ல ஒண்ணா தெரிபொருளை நூல் வழியால் அறிந்த பின்னர் தெரிவித்த நூல்மொழியே மீண்டும் சொல்ல உரை தரும் தன் வாக்குக்கு துக்கம் என்றே உபனிஷத வசனமெல்லாம் வன்றோம் ஆதலினால் தானியத்தை அடைந்த பின்னர் அங்குற்ற பலாலத்தை எரிதலே போல் ஏதமர உணர்பொருளை உணர்ந்த பின்னர் இங்குற்ற நூலையெல்லாம் எரிதல் வேண்டும் வாதகமாம் நூலையெல்லாம் எரிந்த பின்னர் வருந்தியுமே அனவரதம் இடைவிடாமல் போதமுர சாதகமாய் நிதித்தியாசத்தை புரியுடனே பூரணமாய் பழகல் வேண்டும் மெய்யுணர்வானந்த பர பிரம்மத்தின் கண் மேவிய தன் கனவெனவே ஜகத்தனைத்தும் பொய்யுருவாய் தோற்றுமென்றும் அவையும் மாயின் பூரணமாம் பிரம்மென்றும் தனது மாணான் உய்ய வெகு விதமான நூலின் சொல்லை உபதேச காலத்தில் உரைப்பதல்லால் மையணுவும் இன்றிய தன் அனுபவத்தின் மறுவிய இந்நூல் வச்சனம் இறையும் இல்லை புத்திரனே ஆதலினால் உபதேசத்தில் புகழ்கின்ற நுண்மொழிகள் அனைத்தும் தள்ளி சத்திய சித் சுககனமாம் பரமேயாக சலியாமல் இருப்பதுவே அறவோ நன்றாம் அத்திரமே அனவரதம் இருப்பதற்கிங்க அசைவுற்ற தன் மனது வசமுராதேல் நித்தியமாம் பரபிரம்மம் நானே என்று நிரந்தரமாய் நிதித்தியாசம் செய்ய வேண்டும் நிரந்தரமாய் நிதித்தியாசம் செய்வதற்கு நிலையற்ற தன்மனது வசமோராதேல் திரிந்தலையும் மனது வசமாக மட்டும் திருடமாக விசாரணையே செய்ய வேண்டும் பொருந்திய நூல் விசாரணையால் சித்தம் மெல்ல புறையற்று பூரணமாம் பரத்தில் ஓயும் உரம் தரு நூல் விசாரணையே ஒழிய வேறோர் உபாயமுமே சித்த ஜெயம் தருவதில்லை சித்த ஜெய மாத்திரமே ஜீவன் முக்தி சித்த ஜெய மாத்திரமே விதேக முக்தி நித்தியமாம் நிதித்தியாசம் செய்வோருக்கே நிகழ்த்திய அச்சித்த ஜெயம் நேரே பேராம் சித்த ஜெயம் அல்லாமல் அனந்தோபாயம் செய்யினுமே முக்தியிலை ஆதலாலே புத்திர அச்சித்த ஜெயம் பொருந்த வேண்டி பூரணமாய் எப்போதும் நிதித்தியாசிப்பாய் சின்மயமாம் பரபிரம்ம ஸ்வரூபமே நான் ஜீவன் என்றும் பிரம்மன் என்றும் பேதம் இல்லை சண்மயமாம் பரபிரம்ம ஸ்வரூபமே நான் சராச்சரமாய் தொற்றியிடம் பேதம் இல்லை தன்மயமாம் பரபிரம்ம ஸ்வரூபமே நான் தனக்கையலாய் தோற்றியிடம் பேதம் இல்லை என்மயமே எப்போதும் எல்லாம் என்றும் யான் பிரம்மம் தானென்றும் நிதித்யாசிப்பாய் களங்கமிலா பரபிரம்ம சொரூபமே நான் காரிய காரணம் என்னும் பேதம் இல்லை விளங்கியிடும் பரபிரம்ம சொரூபமே நான் வேத்ய வேதனம் என்னும் பேதம் இல்லை ஊழங்கலவா பரபிரம்ம சொரூபமே நான் ஒரு காலும் ஓரணுவும் பேதம் இல்லை விளங்கியிடும் பேதமெல்லாம் பரமே என்றும் விமல பரம் யான் என்றும் நிதித்தியாசிப்பாய் சகலமுமே அகண்ட பர பிரம்மம் என்றும் சந்ததமும் அப்ரம்மம் நீயே என்றும் விகலமர வேதமுடி விளம்பலாலும் விளம்பியவா சத்குருவும் அருள்வதாலும் நிகரில் அனுபூதி மிகும் சங்கராதி நிச்சயமும் இவ்விதமே நிற்பதாலும் அகிலமுமே அகண்ட பரபிரம்மம் என்றும் அப்பிரம்மம் அகமென்றும் நிதித்தியாசிப்பாய் ஞானகனமான பரபிரம்மம் அல்லால் ஞான முதல் எப்பொருளும் என்றும் இல்லை ஆன ஜக ஜீவ பர அனைத்தும் என்றும் அகண்டைகரசமான பிரம்மம் என்றே ஹீனமர யமதீசன் எம குறைத்த இப்பொருளின் இறையளவும் ஐயம் இல்லை ஆனதனால் அகிலமுமே என்றும் அப்பிரம்மம் அகமென்றும் நிதித்யாசிப்பாய் விகலமுரா வேதாந்த வாக்கியத்தால் விளம்பியதே உண்மையென விஸ்வாசித்து சகலமுனர் பரமசிவன் உரைத்த வண்ணம் சாற்றிய என் வாக்கியமும் விசுவாசித்து மிக உரமாய் பழகியிடும் நின்னூகத்தான் மேவியனின் சந்தேகம் அனைத்தும் நீக்கே இகழ்வு தரும் விபரீதம் அனைத்தும் தீர இசைத்தவனம் எப்போதும் நிதித்தியாசிப்பாய் கயல் போல் தோன்றிய இன்னாம ரூபம் நிக்கிலமுமே நீ அல்லது வேறே அன்று தனக்கையல் போல் கனவில் உணர் நாம ரூபம் தான் அல்லது சோதிக்கில் வேறேயுண்டோ கயல் போல் காண்பதெல்லாம் யானே என்றும் யான் தானே ஏக பர பிரம்மம் என்றும் மனக்கவலை யாவையுமே தீரும் மட்டும் மறவாமல் எப்போதும் நிதித்தியாசிப்பாய் அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் அகமெல்லாம் என்று அனவரதம் ஆதரவாய் பழகப்பட்ட தகும் பிரம்ம பாவனையால் நிதித்தியாசத்தால் தங்கு மனோவிகல்பமெல்லாம் தவிர்ந்த பின்னர் அகம் பிரம்ம வாக்கியத்தின் லக்ஷியார்த்த அனுபூதி அடைந்தந்த மயமேயாகி ஜகம் ஜகம்பரனானின்றனவும் நினையாவண்ணம் சந்ததமும் சலியாமல் சாந்தனாபாய் சந்ததமும் சலியாமல் சாந்தமாகி சன்மயமாய் நிற்பதுவே சாட்சா்காரம் மைந்தவதே மாசற்ற ஜீவன் முக்தி மற்றதுவே மகத்தான விதேக முக்தி இந்த நிலையமதீசன் அருள் உள்ளோர்க்கே இசைத்தவணம் இருமையற எளிதாயெய்தும் சுந்தரமாம் ஸ்ருதி மூடி அனைத்தினாலும் சொல்லி முடி உற்ற பொருள் பொருட்சுருக்கமீதே சுருக்கமுற மக்குரைத்த ஸ்ருதி ஸ்ருதிமுடி பொருளிதனை சுருங்கச் சொன்னோம் ரிக்கு முதல் மறைமுடியின் சுருக்கமான இப்பொருளை கேட்டு உணர்ந்தோன் அருக்கன் முதற் ஜோதிக்கும் ஜோதியான அகண்டைக்க ரசவடிவாம் பரமேயாவர் எங்கும் எங்குமொரு நிறைவாய் நின்ற நிமல பர சிவனானை நிச்சயந்தான் நிச்சயமாம் இப்பொருளை ஒரு காலேனும் நிர்மலமாம் அன்புடனே நின்று கேட்பார் துச்ச மகா பாவங்கள் செய்தோரேனும் தொடர்புற்ற பாவமெல்லாம் உடனே தீர்ப்பர் உச்சமதாம் சாதன சம்பத்தியுள்ளோர் உருக்கமுடன் இப்பொருளை கேட்பாராகில் எஜ்ஜன பாதகமும் எரித்திமைப்பின் ஹிருதயமுடி சிறந்தோராய் முக்தராவர் இப்பொருளை கேட்டுணர்வோருடனே முக்தி ஏந்திடுவர் எள்ளளவும் இன்னல் மேவார் அற்பமிலானந்த அனுபவிப்பர் அனவரதம் மங்களமே அடைந்தோராவர் நிர்பயமாம் நிலை பெறுவர் பவத்தின் மீளார் நிச்சலமாம் பரபிரம்ம வடிவேயாவர் செப்பியது சத்தியமே சங்கை இல்லை சிவனானை சத்தியமே சத்தியம்தான் துகளிலதிஷ்டான பர சிவத்தின் கண்ணே தோன்றியிருந்தடங்கிய இஜகத்தனைத்தும் புகழும் அதிஷ்டான பர சிவமே என்றும் அச்சிவமே நாமே என்றும் பகரலுற மறைமுடியால் அகண்ட ஐக்கியத்தை பாவித்து பரோட்சமில்லாத அனுபவித்தோர்க்க இகழ்வு தரும் சோகமில்லை மோகம் இல்லை இப்பேதம் தரிசனமோர் இறையும் இல்லை இவ்விதமாம் யாவருமே உயியும் வண்ணம் ஏக பரிபூரணமாம் வஸ்து தானே திவ்ய மங்கள வடிவா எழுந்த மக்கு திகழ்வுறவே தெரிவித்த வேதார்த்தத்தை செவ்வியதாய் ஹிருதயத்தில் அனுபவித்து சிறுமையெல்லாம் தீருவண்ணம் உரைத்தோம் என்றே எவ்வமுராரிபு முனிவன் நிதாகனுக்கங்கு இருமையிலா பரம்பொருளை இசைத்தானன்றே சகல கற்பிதமும் சுத சித்தமாம் சத்த இன்மையினால் வெறும் பொய்யெனும் அகுதமாயில கண்ட பரம்பொருள் ஆமெனும் அது நாமெனும் ஏகமாய் நிகழும் ஞானம் செறிந்த பர்முக்தரே நிச்சயம் என இங்கு நிகழ்த்துதல் திகழுமானந்த தாண்டவமாடுனம் தேவதேவன் கண்டஸ்வரூபமே திகழுமானந்த தாண்டவமாடுனம் தேவதேவன் அகண்டஸ்வரூபமே நம் தேவதேவன் அகண்டஸ்வரூபமே இருபத்தொன்பதாவது அத்தியாயம் முற்றிற்று